தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாலி பெருமானையே அடிமைப்படுத்திட்டார் அதனால் இப்போ எல்லாரும் ஊரில் இருக்க என்ன சொன்னேன்னா என்னமோயா நல்லா தான் இருந்தார் இதில் மதுரையில் இந்த திருப்பெருந்துறை வந்தார் சார் கொஞ்சம் இங்கே யாராவது கீழ்ப்பாக்கம் போனீங்கன்னா அது வர அழைச்சிட்டு போய் பார்த்துட்டு வாங்க சார் அப்படிங்கிறான் பிச்சை நாய்க்கினாய் எங்கே உன் கோயில் வாயிலே இங்கே இதெல்லாம் ஆனந்தாதிதம் இது ஆனந்தாதிரம் நின் கோயில் வாயிலில் பிச்சனாக்கினாய் அன்பர்களுக்கெல்லாம் அன்பராக நான் என்னை வைச்சாய் ஆனா இப்ப என்னை விட்டுட்டியப்பா விட்டுட்டியே கிராமவாசிக்கு வர்றாருங்க கிராமவாசிகள் நம்ம கொல்லையில நாலஞ்சு ப அவரை செடி ரெண்டு இது பீக்கிங் இதெல்லாம் போட்டிருந்தோம் அப்படி போட்டிருந்தா அதெல்லாம் வளருது எங்கேயோ இந்த வளர்ச்சியில் ஒரு நச்சு மரம் அது வளர்ந்துட்டுது இந்த பீக்கங்காய் அது இது சுரைக்காய் கரைக்காய் இதெல்லாம் பறித்து கடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம அதை கவனிக்கலை அது பாட்டு நல்ல மரமாக போட்டுது அப்புறம் யாரோ வந்தவங்க மரத்தினுடைய இதெல்லாம் பார்த்தோம் ஐயா இது கொல்லையில் இருக்கக்கூடாதுயா இது நச்சு மரம் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே வெட்ட மனசும் இல்லையா ஏன் என்னமோ இதுக்கு தண்ணி ஊற்றும் போது அதுக்குன்னு தான் ஊற்றுனேன் இதுக்கு ரெண்டு எரு வச்சேன்னா இந்த எரு தண்ணியெலாம் அதில் தான் பாஞ்சுது நான் வளர்த்துட்டேன் நான் வளர்த்தது எப்படி அது தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கோலான் ஒரு மரத்தை வளர்த்தவங்க அது விஷமரமாக இருந்துட்டாலும் தான் வளர்த்துட்டாங்கன்னு அந்த பாசம் இருக்குமா இந்த வளர்த்த பாசம்னு ஒன்று வளர்த்த பாசம் அதனாலதான் தான் போட பாருங்க சில பிள்ளைகள் ரொம்ப தவறு செய்யும் ரொம்ப இது செய்யணுமே பகுதி மனுஷன இவன் பிள்ளைய வளர்க்குறானே சனியினால் வளர்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கும் தெரியும் யாராவது போய் நெருக்கமா என்னங்க இந்த மாதிரி ஊரே சொன்னாரு என்ன பண்ணுறது பெத்துட்டனே பெத்துட்டனே பாவம் அந்த பெத்த பாசம் இல்லை அது மனித இனத்துக்கு மட்டுமல்ல தான் வளர்த்த மரஞ்செடி கொடிகளுக்கும் ஆகிறது தாம் வளர்த்ததோர் நச்சு மாமரம் ஆயினும் கோலார் பெருமானி நீ அப்படியெல்லாம் எனக்கு அந்த திருவடி தீட்சை பண்ணி உபதேசம் பண்ணி எல்லாம் செஞ்சேன் ஆனால் நான் உரிய மரம் அல்ல நச்சு மரமாக தான் இருக்கிறேன் இருந்தாலும் நீ வளர்த்த மரம் அல்லவா திருப்பெருந்துறை மரம் அல்லவா உன் கையினால தண்ணி ஊற்றுனது அல்லப்பா உன் வாயினால் தண்ணி ஊற்றுனது அல்லப்பா உன் திருவடியினால் எனக்கு எரு போட்டியப்பா இப்படி உன் கையினால் தண்ணியும் உன் கால்னால எருவும் போட்ட வளர்த்தது அல்லவா நான் நச்சு மருந்தான் ஆயினாலும் செய்யக்கூடாது தாம்பால் அர்த்ததோ நச்சு மாமரம் ஆயினும் கோலார் உலகத்தில் இருக்கிற நீ உன்னால் படைக்கப்பட்ட மனிதனே அப்படி கருணை செய்யறானேப்பா நீ கருணை செய்யக்கூடாதா இங்கெல்லாம் அப்படியே ததும்பிட்டர் அல்ல நச்சு மாமரம் ஆயினும் கோலார் நானும் அங்கனே உடையநாதனே நான் அப்படித்தான்ப்பா நான் ஞானி அல்ல ரொம்ப நச்சு மரம் தான் ஆனால் உன் கையினால் வளர்க்கப்பட்ட நச்சு மரம்ப்பா என்ன ஒன்றும் வளரும் என்றெல்லாம் ரொம்ப அப்படி இங்கெல்லாம் ஒரு பக்கம் அந்த தாம் வளர்த்ததோர் அப்படிங்கும்போது அது அந்த ஆனந்தாதிதம் நச்சு மாமரம் என்று சொல்லும்போது பிரிந்திருப்பது இப்படி அணணுவா வைத்து பார்த்தா தான் அது அந்த உரிய இடத்தை நம்ம விளக்க முடியும் இல்லைன்னா கடினமாக தான் இருக்கும் இப்படியாக அமைந்திருக்கிறது இனி உடையநாதனே போற்றி நின்னலால் பற்று மற்றனுக்கு ஆவது ஒன்றினி உடையனோ பணி போற்றி உடையநாதனே என்னை அடிமையாக உடைய பெருமானி உனக்கு வணக்கம் நின்னலால் பற்று மற்றனுக்கு ஆவது ஒன்றினி உடையனோ பணி போற்றி உன்னை தவிர எனக்கு வேறு ஏதேனும் பற்று இருக்காப்பா பற்றுக திருவள்ளுவர் பற்றற்றான் பட்டினி பற்றுன்னு சொல்லும்போது எப்படி திருக்குறள் ஞாபகத்துக்கு வர முடியும் திருவள்ளுவர் போல் ஒரு உயர்ந்த ஞானி தெய்வ ஞானி இல்லை ஆமாம் நல்ல தெய்வத்தன்மை புரிஞ்சவர் பற்றுக நம்ம எல்லாம் எப்படா அப்படின்னார் எதை சாமின்னார் பற்றற்றான் பட்டினி தனக்கு எந்த பற்றும் இல்லாத ஒருவனுடைய பற்று நீ பிடிச்சாதான் உனக்கு பற்று இல்லாமல் இருக்கும் அவன் லட்சம் பற்று வச்சிருந்தா நீ போனீன்னா நீ இன்னும் லட்சத்தி ஒன்றாவது பற்றாப்படும் அதனால பற்றற்றான் இந்த பற்றற்றான்னா யார் சாமின்னார் முதல் அதிகாரத்தில் சொன்னேடா விளங்குதாடா விளங்கலையான்னார் படிச்சுட்டேன் வேண்டுதல் வேண்டாமை இயலாப்பா இந்த பற்றற்றான்ங்கிறது அகராதி பார்க்காதீங்கப்பா கோனார் நோட்ஸ் வேணாம் எங்கள் வாத்தியாருடைய குறிப்பு வேணாம் திருக்குறளை மீண்டும் புரட்டுவேன் வேண்டுதல் வேண்டாமை எலாம் யா எந்த உயிரையும் தனக்கு வேண்டியதென்றோ எந்த உயிரும் தனக்கு வேண்டாதென்றோ என்று எல்லா உயிரிடத்திலும் ஒரே மல் அதான் பற்று அற்றான் அவனை பற்றுக பிடிச்சா என்ன சாமி கிடைக்கும்னாரு நான் முதல்ல பிடிடா பிடிச்சுக்கிட்டேன் சாமி பற்றற்றான் பற்றினி பற்றுகிறேன் எதுக்குன்னு கேட்டால் ஒரு ஒரு ஆள் அங்கேருந்து வந்தார் ஏயா எல்லாரும் பற்ற விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ பற்றுகன்னு என்னார் அதான் எங்கள் திருவள்ளுவருடைய மூளை எல்லாம் பற்ற விடுங்கன்னர் திருவள்ளுவர் தான் பற்றுகன்னர் ஏன் எல்லா ஆளும் வந்து எதிர்த்து எதுக்கு வந்துட்டான் எல்லாம் ஞானியர் எல்லாம் ஞானியர் நாங்கள் ஒரு பக்கம் பற்றுக விடுங்க மனைவி மேல் பற்றி விடுக செல்வத்தில் பற்று விடுக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நீங்கள் என்னது கொஞ்சம் இருக்கு சைக்காலஜி தெரியல உங்களுக்கு அவன் எல்லாத்துலேயும் பற்று வச்சிருக்கிறான் சட்டை மேலே பட்டன் மேலே ஸ்கூட்டர் மேலே இல்லைங்களா வாட்ச் மேலே மோதிரத்தில் லெதர் பேக்கில் இப்படி பற்று வச்சிருக்கவனை பிடிச்சி பற்று பற்ற விடுன்னு சொன்னால் இவ்வளோ பற்று வச்சுருக்கேன் பற்றா நானா விடவா போடுவான்டா சைக்காலஜியில் ஏன்டா தம்பி உனக்கு எதில் பட்டிருக்கிறார் ஐயோ எங்கள் நாடும் எங்கள் தமிழும் பற்று எங்கள் தாயந்தை பற்று என்னுடைய வகுப்பு அறை பற்று மாணாக்கர் பற்று மாதரம் பற்று இப்படி எத்தனை இருக்கும் நேரம் ஆச்சு இல்லைன்னா நிறையா சொல்லுவேன் மேலும் எல்லாரும் இருக்கு கேட்டுக்கிட்டீங்க வேண்டான்னார் சரி அப்பா எத்தனை இருக்கும் பற்று ஒரு நூறு பற்று இருக்கும்னு வச்சுங்களேன் அப்படிங்கிற இன்னையிலேருந்து நான் ஒரே ஒரு பற்று சொல்கிறேன் அந்த நூற்றி ஒன்றா சேர்த்துக்கிய அப்படின்னார் அதான் சைக்காலஜி என்ன சாமின்னு இந்த அண்ணாமலையான் அண்ணாமலையான்னு இந்த காலையில் சில பேர் போகிறாங்க வர்றாங்களே நாளையிலேருந்து எங்கேயும் நீ போகிறது அங்கேயும் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுறேன் அது நான் இது வரைக்கும் பழக்கம் இல்லை நீங்கள் திருவள்ளுவர் சொல்கிறீங்க சரி செய்யறையா அது போதும் அது போதும் அது போதும் இங்கே நீங்கள் இங்கெல்லாம் போகிறீங்களே நாளிலிருந்து நான் கெடுத்த கேடா இந்த அண்ணாமலையான் அந்த ஒரு வருவேன் என்னமோ அப்படின்னு எல்லாரும் கும்பிட்ற மாதிரி நீ இப்படி கும்பிட்டு அப்படி வந்துடுங்களேன் அப்படின்னாரு சரிங்க திருவள்ளுவர் சொல்றாரு கேட்டு போங்க பற்றுக பற்றத்தான் பற்றினி அப்படின்னு இதை பிடிச்சா இந்த அண்ணாமலையை பிடிக்க பிடிக்க பிடிக்க இது தானா போயிடும்ல ஒன்றை பிடிக்க இன்னொன்று தானாக நெகிழும் அதான் உளநூல் தப்பாக நினச்சிடாதீங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் நம்ம அப்பா அம்மா அப்பா அம்மான்னு இருக்கிறோம் நமக்கு பணி வருது நிலையாயிட்டது திருமணமாக ஆயிட்டுது அப்படிங்கும்போது அதுக்கு மேலே நான் சொல்லலை அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க நல்லா தான் இருந்தான் அந்த கல்யாணம் பண்ணுனா அதிலேருந்து அவளாச்சு அவனாச்சு ஏன் பற்றுக இப்பற்று விடற்கு இது கொஞ்சம் நெகிழ்ந்து போகும் நெகிழ்ந்து போகும் எல்லாருக்கும் மேலே உங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை தங்கமான பிள்ளைங்க அதனால அப்பன் நீ அம்மை நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ அப்படி நீங்கள் தேவாரம் படித்தவங்க அதனால் வந்து பரவாயில்ல சிலருக்கு சொல்கிறேன் அப்படி படம் அப்போ ஒன்றில் பற்று மிகுந்த போது இன்னொரு பட்டில் தானாக குறைஞ்சிடும் இயற்கை தானுங்களே இயற்கை தானே இப்போ ஒன்று வேணால் சின்ன பிள்ளையில் நம்ம சின்ன விளையாட்டுலாம் விளையாட்டிருந்தோம் இந்த பந்தடிக்கிறதுக்கு தடிக்கலாம் கொஞ்சம் வயசு வந்த உடனே இது நான் அண்ணா இங்கே வா நான் பந்தடிக்கலாமா என்ன பட வேற வேற இல்லை நம்ம அடித்த ஆள் தான் இவன் இவன் பேட்மிண்டன் அப்படி வந்துட்டான் அதனால அந்த பற்றி சின்ன பிள்ளையில ஓடுறது ஓடியாடுறதெல்லாம் நின்று போகுது அதுக்கப்புறம் மேலே வந்த உடனே சரிங்களா யாரோ எங்கேயோ ஆடுறோம் அதை திறந்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம உடம்பு அந்த மாதிரி ஒரு மணி நேரம் வேலை செஞ்சதுன்னா நல்லது ரத்த வேறு வரும் உடம்புக்கு நல்லது நல்ல மனசுக்கு நல்லது யாரோ அடிக்கிறத பார்த்துக்கிட்டு இங்கேயே இருக்கிறான் இட்லி கிட்லி வச்சாமனா கூட என்ன பண்ணுறோம் சாப்பிடும்போது நல்லவா வச்சுட்டு போமா ஏய் இந்த இட்லி தின்னுட்டு அப்புறம் தான் இங்கே பற்று விட இருக்கு இட்லி மேலே பற்று போகுது எனவே தான் ஒன்றை மிகுதியாக பற்றினால் இன்னொரு பற்று தாமே நெகிழும் இது உடனும் திருவள்ளுவர் தான் அப்படி சொல்றாரு அப்ப இறைவன் மீது பற்று என்று இப்படி தொடங்க ஆரம்பிச்சுன்னா அதை பற்ற பற்ற பற்ற பற்ற தன்னை மறந்தாள் தன் நாமம் கெட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளி என்று அப்பர் சுவாமியில் ஏழாம் நூற்றாண்டில் பாடினார் கிமுவில் திருவள்ளுவர் பாடினார் நல்ல தெய்வ ஞானி திருவள்ளுவர் அது ஒன்றும் மாற்றமில்லை எனவே இந்த ஊனி நாடகம் ஆடுவித்தவா உரிய நானுனை பருக வைத்தவா ஞான நாடகம் ஆடுவித்தவா நானமங்கனே நாதினி என்று சொல்லிவிட்டு அடுத்ததில் பற்று மற்றனுக்கு ஆவது ஒன்றினி உடையனோ பொறி போற்றி எனக்கு உன்னைத்தவர் வேறு பற்று இல்லப்பா உம்பரார்த்தம் பராபரா போற்றி தேவர்களுக்கெல்லாம் தலைவனுக்கு தலைவனாய் யாரினும் கடையனாயினியன் போற்றி என்னை விட மிக இழிந்தவன் யாருமே இல்லை வணக்கம் என்னை நின் அடியனாக்கினாய் போற்றி அங்கதான் ஆனந்தாதிதம் இப்படி இருந்த என்னையும் நீ ஒரு அடியனாக ஆக்கினாய் என்று நினைக்கும் போது கொஞ்சம் அந்த ஆனந்தாதி அல்லவா ஆதியும் அந்தம் ஆயினாய் போற்றி அப்பனி நீ ஆதி அந்தமெல்லாம் கடந்தவன் அப்பனி எனக்கு அமுதனி ஆனந்தனி அகம் நெக அள்ளூரு தேன் ஒப்பனி அப்படியே தேன் தேன் அதிகமாக சொல்லுவார் காரணம் என்னன்னு கேட்டால் தேன் வந்து அந்த காலத்தில் ரொம்ப நல்ல மருந்துன்னு பேர் இல்லைங்களா எந்த ஒன்று ஒரு மருந்தையும் நம்ம சாமி மருத்துவத்துக்கு மருத்துவம் உடல் மருத்துவ மருத்துவம் உயிர் மருத்துவ மருத்துவம் ரெண்டு மருத்துவம் <laughs> அப்படி இருக்கு அதனால எந்த ஒன்றையும் அந்த காலத்தில் தேனில் குழந்தை சாப்பிடுவாங்க தேன் என்ன பண்ணும்னு கேட்டால் எந்த மருந்தை கலந்தாலும் அந்த மருந்தின் தன்மையை மிகுக்கும் மிகுக்கும் அந்த காலத்தில் தமிழன் கண்டுபிடிச்சான் தேனில் குழைச்சி கொடுங்க மூணு வேலை தனியாக போடும் இப்போ என்னென்னு கேட்டுக்கிட்ட ரியாக்ஷன் இதில் செஞ்சால் அது போடும் அது போனால் இது போடும் அப்படின்றது அதனால் தேன்னா தேன் நீ எந்த மருந்து கொடுத்தாலும் சரி எந்த ஒன்றை நீக்கணுமோ அந்த ஒன்று மருந்து அது தேனில் கொடுத்துட்டா அந்த தன்மையை மேலும் மிகுவிக்குமே தவிர நேர் எதிராக இருக்காது எதிராக இருக்காது அது தேனுக்கு உண்டு தேனுக்கு உண்டு போன சித்த மருத்துவம் பழைய மாதிரி வந்துன்னு சொன்னால் எவ்வளவோ நன்மை வரும் என்ன பண்ணுறது தமிழனுடைய கண்டுபிடிப்பில் அதெல்லாம் ரொம்ப அருமைப்பானது அருமையானது சாதாரண சிந்தனையிலேயே உடற்பயிற்சியிலேயே பல நோய் வராமல் செய்தாங்களே இயல்பாக உணவு முறைகளில் சில செய்துவிட்டு வந்தாலே போதுமே இது வாமிட்டு வருது இது வருதுங்கிறானே இப்போ உமட்டுதுங்கிறானே ஒன்றும் வேண்டாம் கொஞ்சம் இந்த தோசையாரா ஒரு காய்கறி இல்லையா ரெண்டு இஞ்சியை பச்சை இஞ்சி அரிஞ்சு போட்டு ரெண்டு சேர்த்து வெட்டுறோம் மூச்சு பெரியாது இஞ்சி அவ்வளவு அதுக்கு நல்லது பித்தமே வராது பித்தமே வராது அதாவது தலை சுத்துச்சு வாமிட் வர்றதுன்னு சொன்னால் நேராக இங்கே போய் நிற்கிறது இல்லை ஏன்னா இங்கே போய் நின்னோம்னா அப்புறம் மேலே இங்கேயும் நிற்கணும் ஆமாம் இங்கே நின்று அப்புறம் இங்கே நிற்காமல் இருக்கணுமா எங்கே போகிறது பணம் இல்லை அதனால் நல்லா அருமையாக பச்சைஞ்சி எடுத்து அப்படியே பச்சையாக அரைப்பாங்க புளிவாங்க எலுமிச்சை மலம் இருக்குல்லவா அதில் வந்து கொஞ்சம் தண்ணி அதை ஊற்றுவாங்க கொஞ்சம் தேன் ஒரு சொட்டு ஊற்றுவாங்க ரெண்டு முரடு குடிங்க வாமிட் கீமிட்டு மயக்கம் தூக்கி எறியம்மா இந்த பக்கத்தில் வர மூணு தான் இஞ்சி எலுமிச்சம்பழ சாறு தேன் மூன்றெழுத்தில் மூச்சு இருக்குங்கிறமே மூச்சு இருக்குது இதுக்கு போய் ஒருத்தட்ட போய் நிற்க வேண்டிய வேலையே இல்லை இதெல்லாம் இருக்குது இன்னைக்கு இருக்குது இன்னைக்கு நல்லது உடம்புக்கு சிவம் அதனால இப்படி எல்லாம் நமக்கு இருக்கிற அந்த அமைப்பில் சொல்லுகிறார் எனக்கு அகம் நெக அல்லூருதேன் ஒப் அமுதனே போற்றி ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில் உரிய நாய் உன்னை பருக நின்றதோர் துய்ப்பனே போற்றி உன்னையே நான் நினைந்து நினைந்து பருகி இருக்கும்படியான அனுபவமுடையவனாக இருக்கணும் சுடர் முடியனே நல்ல முடிய உடையவனாக இருக்கின்றாய் துணையானனே எனக்கெல்லாம் துணையாக இருக்கிறாய் தொழும்பாளர் எய்ப்பினில் வைப்பனே அருமையான சொல்லு இந்த எய்ப்பினில் வைப்பு பிஎஃப் போகிறோமே எதுக்கு போடுறோம் வாங்கின சம்பளத்தை வாங்கி போட வேண்டியதானே பிஎஃப் ஏன் போடுறோம் ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் நமக்கல்லன்னு ஒரு அப் அக்கௌண்ட் அப்படி சொன்னால் விளங்குது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஆமாம் அதில் நான் உன்னுடைய கேஷில் இதில் எதேன்னு தமிழான்னு பாருங்கள் ஒரு பகுதியே நல்ல வேலை தமிழ் வந்தது அதை போடுப்பா அப்படிங்கிறேன் ஏன் அப்படின்னாலே வாங்கின சம்பளம்லாம் அந்தந்த மாதமே தீவிட்டுட்டா என்றைக்காவது நாளைக்கு கை கால் முடிஞ்சு அது கால் ஒரு முடியல அல்லது ஒரு அதிகமான செலவு வந்துட்டுது அன்றைக்கி என்ன எய்ப்புன்னா தளர்ச்சி இந்த தளர்ச்சி வரும்போது நமக்கு வேற எங்கேயும் போய் நாடாமல் இருப்பதற்காக வைக்கிற நிதி தான் வைப்பு நிதி வைப்பு நிதின்னு இந்த வைப்பு நிதி அப்போ அதுபோல் நமக்கு இந்த வைப்பு நிதி இருந்தது என்னென்னு கேட்டால் ஒரு கால எல்லையிலே நமக்கு இயலாத பொழுது நமக்கு அதை எடுத்து நம்முடைய தேவையை நிறைவு செய்து கொள்ளலாம் அதுக்கு தான் வைப்பு நிதி அப்படி இருக்கிற நிதி யாருன்னா நீதான் ஏன் நான் எல்லா பிறப்பும் பிறந்து எம்பெருமான் அப்படி எல்லாத்துலையும் இழைச்சி போனேன்னாரு உடனே ஆண்டவனை எடுத்து செலவு பண்ணிக்க வேண்டியதான் ஏன் வைப்பு நிதி அது வச்சாதான் <laughs> இந்த பிறப்புங்கிறது ஒழியும் போகும் வரும் எனவே தான் எய்ப்பீனில் வைப்பனி நல்ல அருமையான தமிழ் தளர்ச்சி வந்த பொழுது அதற்கு வைப்பு நிதியாக இருக்கின்ற பெண்மை என்னை வைப்பதோ சொலாக என்னை மீண்டும் இங்கே வச்சிருக்கியப்பா அழைத்துக்கிட்டு போவானாமா சோலாய் நைய வையகத்து எங்கள் மன்னனி எங்களுடைய அரசனாக இருக்கிற பெருமானி என்னை ஆட்கொள்ள வேண்டும் மன்ன எம்பிரான் வருக என்னனை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக என்னென முழுதும் யாவையும் இறுதி அன்றேனால் பின்ன எம்பிரான் வருக என்னனை பெய்தற்கன் பாவியேன் நாவில் நற்பண்ண எம்பிரான் வருக என்னனை பாவநாசனின் சீர்கள் பாடவி பெருமானி உன்னை பாடிக்கொண்டே இருக்கணும் எப்படி பாடணும்னா இப்படி பாடணும் மன்ன எம்பிரான் வருக யார் யாரையோ வரவேற்கிறமே எல்லா உயிர்களுக்கும் எஞ்ஞாண்டும் தலைவனாக இருக்கிற மன்னனாக இருக்கிறவனே நீ வருக எம்பிரான் வருக என்னனை மாலும் நான் முகத்து ஒருவன் யாரினும் முன்ன எம்பிரான் வருக மற்ற தெய்வங்களுக்கெல்லாம் முன்னவனாக இருக்கின்றானே யாருக்கும் முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அதனால அப்படி முன்னவனாக இருக்கிறவனே நீ வருக என்னை முழுதும் யாவையும் இறுதி உற்றனால் பின்ன எம்பிரான் வருக எனக்கு இந்த வாழ்நாளெல்லாம் ஆக்குவாய் காப்பாய் அடிப்பாய் அழுதருவாய் அப்படி போக்குவாய் எந்த நாட்களிலும் நீ எனக்கு உடந்தையாக இருந்து நீ தான்ப்பா அருள் செய்யணும் வேற யார் இருப்பா என்ன பெய்தளர்கன் அன்பாயின் நாவினால் பண்ண எம்பிரான் வருக என்னுடைய நாக்கு உன்னுடைய திருவடியே நினைத்திருக்கும்படியாக எனக்கு நீ அருள் செய்யணும் நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகடி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க உன் திருவடியிலேயே கவனம் இருக்கணும் கூடாப்பா ஆதலால் வருக என்ன நீ பாவநாசனின் சீர்கள் பாடவே நீ பாவநாசன் பாவங்களை எல்லாம் நாசம் செய்யும்படியான இன்மையாக்கும்படியான பெருமான் பாட வேண்டு நான் போற்றி இப்படி நான் பாடிக்கொண்டே இருக்கணும் நின்னையே பாட வேண்டும் நான் போற்றி எப்படி பாடணும் பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டு நான் போற்றி சொன்னோடனே சரி ஒரு அரை மணி நேரம் பாடட்டும் ஒரு அரை மணி நேரம் ஆடட்டும் கூடாது சிவ சிவ அது நடிப்பு தன் பாடுவதன் வாயிலாக தானே தன் தன்னை மறந்து வர்றது அது ஆடம் இல்லைவா ஆறு மணி நேரம் அப்படி பாருப்பா அரை மணி நேரம் ஆடப்பாங்க கூடாது தன்னை மறந்து வர்றது இப்போ கூட பாருங்கள் சில பேர் செஞ்சில் பார்க்கும்போது மதுரை மணியெல்லாம் அந்த காலத்தில் பாடும்போது சில வீதியில் அப்போ தன்னை மறந்துடுவார் அதுபோல் கேபிஎஸ் அப்படிலாம் தன்னை மறந்து பாருவங்களாம் இப்போ இல்லை போயிட்டு அப்படி இருக்கும்போது அப்போ எதேன்னு சொல்லுகின்ற பொழுது வெந்நீர் அணிந்ததும் என்ன வேலை பிடித்ததும் என்ன என்ன என்ன என்ன அப்படின்னு கேட்டால் முருகன் முன்னால் வச்சுக்கிட்டு அவர் நான் ஒன்றும் இல்லையே நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே தான் இருக்கேன்ருவார் வெந்நீர் அணிந்ததும் என்ன வேலை பிடித்ததும் என்ன கண்மூடி நின்றதும் என்ன அப்புறம் காவி உடுத்ததும் என்ன என்ன என்ன என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது தன்னையே மறந்துருக்கும் முருகனையே முன்ன நிற்பாங்க அப்படி அப்படி வரும்போது தருமையர் பழனி மலை இல்லைன்னு போகும்போது இந்த தருமையர் பழனி மலை இல்லைன்னு நிற்கும் போது அங்கே இருக்கிற ஆன்மா ஒரு ஐநூறு பேர் இல்லை ஆயிரம் பேர் கேட்டாலும் கூட அப்படி பழனி அப்பாட அம்மா கொண்டு நிறுத்திட்டாங்களா பழனியில் போய் ரா அப்படி ஒன்று நிறுத்துவாங்க அது நீங்கள் சரி நான் தர்மையர் பழனிமலையில் என்று சொன்னவுடன் அட்டென்ஷன் நீங்கள் எல்லாம் கன்னத்தில் போடுங்கள் முருகப்பெருமான நீங்கள்னு அப்படி சொல்லிட்டு இருக்கிறது இல்லை இவங்க பாடினதில் அப்படியே ஈடுபட்டதுனால தர்மையர் பழனி மலையில் அப்படி பாடினோடனே அங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் தோன்றுமே அது ஆனால் தன்னை மறந்து அறுபது தர இதனால் அதான் சொல்கிறார் தன்னை மறந்து அப்படி இன்பம் பட முடியுமான்னாரு அதான் தன்னை மறந்தின்ப முற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்றெல்லாம் சொன்னாங்க பெரியவங்க கொட்டி வச்சுட்டாங்க இனிமேல் நம்ம படிக்கிறதுக்கு தான் நாதி எல்லாம் போச்சு தவிர கொட்ட வேண்டியது கொட்டப்பட்டிருக்கிறது வேண்டிய அளவு இருக்குது அப்படின்னா ஆதலால் பாட வேண்டு நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நெக்கு நெக்கு ஆட வேண்டு நான் போற்றி அம்பலத்து ஆடு நன்கடற்போது நாயினேன் கூட நேண்டு நான் போற்றி நீ அப்படியே தில்லையில் நடனமாடி கொண்டிருக்க பாரு அந்த திருவடி அப்படி தூக்கிய திருவடி அந்த தூக்கிய திருவடியில் நீ எப்படி கேட்டு இப்படி கேட்டுட்டு இருக்கிற என்று வந்தா என்னும் எம்பெருமானதன் திருக்குறிப்பு எப்பப்பா வந்து இப்பதான் வந்தியா அப்படி கேட்பார் அப்படி நீ இப்படி அந்த ஒன்று திருக்கரத்தை பார்த்து உன் திருவடி தூக்கியதுல அப்படியே நான் அதில் அழிஞ்சிடும் கூட வேண்டு நான் போற்றி இப்புழுக்கூடு நீக்கனை போற்றி இது உடம்பு உடம்பா புழுக்கூடு இல்லைன்னு உள்ள அப்படியே நெளியும் நெளியும் யாருக்காரன் தான் அப்படி பண்ண மனுஷன் இந்த தோல் நன்னி மூணு வரைக்கும் பேசாமல் இருக்கலாம்டா தப்பி தவறி எங்கேயாவது பிளேடில் அப்படி நறுக்கிட்டேன்னு வச்சுக்க நறுக்கி இந்த தோல் அப்படி பிறந்து போச்சுன்னு வச்சுங்க நீ எங்கேயாவது இப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பக்குன்னு காக்கா வந்து குத்திட்டு போடுங்க அப்படி யோகிதா இந்த உடம்புக்குங்க ஈச்சிறகு அன்னதோர் தோல் அறினும் வேண்டுமே காக்கை கடிவது ஒரு கோல் இப்படி வேற எவனுமே பண்ண சங்கலிக்கத்தில் இப்படி ஒரு இடம் அந்த பண்ணுங்க ஈச்சிறகு அன்னதோர் தோலிடணும் ஒரு ஈயினுடைய ரெக்கை நூல் உண்டு இந்த ரெக்க மாதிரி இப்படி பிளேட்லேயோ பிஞ்சு போய் வந்துட்டுனா கூட நீ எங்கேயாவது பார்த்தீங்கன்னா காக்கா என்ன பண்ணுவேன் ஏய் நல்ல வேட்டடா தோல் அப்படியே பிஞ்சு இருக்குது பக்குன்னு எடுத்துகிட்டு போடும்டா யோகிதா அந்த யோகிதா இது உடம்பு இது உடம்ப மைசூர் சேனலோட அது இதுவும் போட்டு குளிக்கிறமே யாருக்கா காத்திருந்தவங்க கொண்டாயே நேத்திருந்தவங்க கொண்டு போகிறாங்கிறது தான் அதனால தான் அந்த பெரியவர் அப்படி சொன்னார் அதனால் இப்புழுக்கூடு நீக்கனை போற்றி இது நிறைய உள்ள புழுக்களுங்களுக்கெல்லாம் சேர்ந்து இருக்கிற இந்த கூடு உடம்பு இது எனக்கு பெருமானி நீக்கிடுப்பா இப்புழுக்கூடு நீக்கனை போற்றி பொய்யலாம் விட வேண்டு நான் போற்றி பொய்ப்பொருளாக இருக்கிற இந்த உலகம் இளமை அப்புறம் வாழ்க்கை இவையெல்லாம் இருக்கே இவையெல்லாம் நீங்க வேண்டும்பா வீடு தந்தருளு போற்றி வீட்டுலகம் என்பது ரொம்ப அருமையா இல்லை பருமையாளர் தான் அதுனாரு வீட்டுலகம்னா என்னன்னாரு சும்மா வெறுமனை போச்சு நான் கூடாது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலினர் நம்முடைய சிந்தனைக்கோ நம்முடைய சொல்லுக்கோ அப்பாற்பட்டது அது வீடு சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின் ஐயா திருவள்ளுவர் எதை சொன்னார் அறம் சொன்னார் பொருள் சொன்னார் இன்பம் சொன்னார் வீடு சொல்லலை ஏன் சொல்லலைன்னாரு உன் சிந்தைக்கும் ஏஞ்ச மொழிக்கும் எட்டாதது சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமை தாகலின் அப்போ வீடு பேரே சொல்லலையானாரு துறவரமாகிய காரண வகையால் கூறப்படுவதல்லது இலக்கண வகையால் கூறப்படாமையில் ஈண்டு கூறிய அறம்பொருள் இன்பம் ஆகிய மூன்றுமே ஆம் இந்த முன்னுரையெல்லாம் சொல்ல அசைக்க முடியாதைய இந்த முன்னுரையெல்லாம் எவன் எழுதுறது அந்த ஒரு சிங்கம் தான் எழுதணும் பரிமையில் அப்போ இங்கே நாங்கள் வீடு பேற்றை நேரடியாக சொல்லலை ஏன் அது நம்முடைய மொழிக்கும் சொல்லுங்க ஆனால் துறவு மேற்கொண்டால் எது இந்த பற்றெல்லாம் அற்றா இந்த பற்று அற அற அற அற அந்த ஆன்மா அதை பிடிக்கும் எனவே அந்த ஆன்மாவும் அந்த வீடு பேற்றை உணர முடியுமே தவிர இன்னொருவன் சொல்லி வீடு பேறு இப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோ நீ அதான் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்து அந்த திருவள்ளூர் மாளிகையில் உள்ள நுழையும் போதே அழைச்சிட்டு போவார் பரிமையல்லகர் நீங்களாம் எங்கே வந்தீங்க திருவள்ளூர் மாடியை பார்க்க ஆமாம் சாமி அது மூன்று மாடி கட்டிடம் நான்காவது மாடி அங்கேருந்து மேலே பார்த்தா தெரியும் யாரும் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படி ஒரு கட்டிடமா சுவாமி என்ன எங்கள் திருவள்ளூர் கட்டிடம் நீங்களாம் திருவள்ளுவர் மாலையை பார்க்க வந்துருக்கீங்க ஆமாண்ணார் பன்னீர் தெளிகிறது அருமை அருமை திருவள்ளுவர் மாளிகைன்னு வந்து நினச்சி வந்தீங்களே என்று அருமையாக அழைச்சிக்கிட்டு போகிறார் ஒரு முன்னுரை கொடுக்குறார் இந்திரன் முதலிய இறைவர் பதங்களும் அந்தமிழ் இன்பத்து அழிவில் வீடும் நெறிவெறிந்து எதிர்க்கு உறுதியென உயர்ந்தோரான் எடுக்கப்பட்ட பொருட்கள் நான் அவை அறம்பொருள் இன்பம் வீடு என்றார் என்னென்னமோ எழுதினாரு என் முதல்ல படிக்கிறதுக்கு யோகியது இல்லையே இது என்ன சார் இப்போ நீங்கள் சொன்னது தமிழ் தானா ஏன் நம்ம மக்கள் தமிழுக்கு வந்துட்டோம் இது மாக்கள் தமிழ் அதனால் விளங்காது சில கருத்துக்கள் பொருத்தம் இல்லாம இருக்குது அதை ஒத்துக்கொள்றோம் அது கருதி தொண்ணூறு விழுக்காடு விழுவுது ஒரு பத்து விழுக்காடு சில தவறு இருக்குதான் செய்யும் பெருமையில வரையில அது கருதி தொண்ணூறு விழுக்காடு நலத்தை திருவள்ளுவர் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் திருவள்ளுவர் தராசு இந்த தராசில எங்கள் பரிமையல் உரையை போட்டிங்கன்னா குணம் நாடி குற்றம் நாடி மிகை நாடினால் குணம் மிகுதி குற்றம் குறைவு திருவள்ளுவர் தராசு இல்லைன்னா எங்களுக்கு என்ன பரிமையில் என்ன எங்கள் சித்தப்பாவா பெரியப்பாவா இப்போ இந்த ஐயாலவங்கெல்லாம் நாங்களாம் காலத்தில் திருக்குறள் பரிமையல் உரையோட படிச்சிடணும் உரையோட தான் படித்தோம் ராத்திரி ரெண்டு மணிக்கு கேட்டால் கூட சொல்லணுமே என்னமோ போனது அல்லவா எனவே பொய்யலாம் விட வேண்டு நான் போற்றி வீடு தந்தருளு போற்றி இந்த ஆன்மா அடைய வேண்டிய இடம் வீடு பேறு என்று சொல்லுவது அந்த வீடு பேற்று அந்த இன்பத்தையும் எனக்கு கொடுத்து அருள வேண்டும் பெருமானி என்று வேண்டி இந்த திருச்சதகத்தை நிறைவு செய்கிறார் அப்போ இது ஆனந்தாதிதம் என்பது ஆங்காங்கு அப்படி புலப்படுவதும் மரணங்களில் பிரிவாற்றமையும் மிக இருக்கு இருந்தாலும் பழைய உரையாசிரியர்களில் அந்த ஆனந்தாதின் என்றே பெயர் வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி நாம் வச்சிருக்கிறோம் ஆனால் முழுமையாக எண்ணினால் இப்படி சொல்லிவிடலாம் இது சில பகுதி ஆனந்தாதிதம் சில பகுதி பிரிவாற்றாமை என்று சொல்லலாம் என்று சொல்லி இந்த நாள் சிந்தனையை நிறைவுபடுத்தலாமா